அதெல்லாம் அடியில போட்டுதான் மேல வைக்கிறது எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க மாட்டான் தெய்வத்துக்கு போடுறது இல்லை இப்படிலாம் செஞ்சிருக்காங்க அவங்க பாருங்க அந்த நல்ல காடி சொல்லும்போது இவங்க என்ன இங்க என்ன அங்க வந்து நீங்க பவுனே அப்படி போடுறீங்க இங்க என்னன்னு என்ன பொன் பொடி அப்படி தூவுறது இங்க ரெண்டு காரணம் ஒரு காரணம் இந்த சம்பிரதாய மரபு நிலை இன்னொன்னு பவுன் என்ன வேலை பொடியை தூவுறது சிவ போவோம் அல்லவா பவுன் நம்ம என்னது பதினாறு ரூபாய் எனக்கு தெரிஞ்ச நான்லாம் ஏழாவது எட்டாவது படிக்கும் போது பவுன் பதினாறு ரூபா அது அப்புறம் பதினெட்டு இருபது ஆச்சு தூய பொன் சிந்தி எனவே பொன்பொடியை சிந்துவதுன்னு சொன்னா ஒன்று மங்களத்துக்கு சிந்துறாங்க பொன்பொடி சிந்துகிற அளவுக்கு செல்வம் அமைப்பு இருந்திருக்கு பொன்போடி சிந்தி பொன் சிந்தி நிதி நிதி பரப்பின காசு அப்பெல்லாம் நோட்டெல்லாம் கிடையாது என்ன ரூபாய் தான் அல்ல ரூபாய் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் அப்படி போடுவாங்க ரூபா அனாவா தானே வச்சிருந்தேன் பதினாறுனா ஒரு ரூபா அப்படிதான் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பைசா ஒரு ரூபா அப்படின்னா தான் இருந்தது எல்லாம் போச்சு எனவே தூய பொன் சிந்தி நீதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழி சூடர் வைத்து கோடி ஏடு மின்லா ஒரு நல்ல காரியத்துக்கு கொடி கட்டுறது இருக்கு இன்னைக்கு பாருங்க ஆகஸ்ட் அஞ்சு கொடி ஏத்துறமே அந்த கொடியெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க அங்க என்னன்னா விடைக்கொடி ஏற்றிருப்பாங்க விடைக்கொடி இல்லை விடைக்கொடி அவர் கொடு கயற்கொடி கொடுத்தவள் வெள்ள நீராடியருளே எங்க இருக்குது மீனாட்சி பிள்ளை தமிழ் ஏன்னா மதுரையில மீனாட்சியமே முன்ன வந்துட்டா அங்கிருந்து கைலாயத்திலிருந்து அங்க என்ன கொடி கயற்கொடி ஏன்னா மீன் குடி தான் பாண்டியர் இருக்கு பெருமானுக்கு என்ன குடி விடைக்கொடி ஆனா பெருமான் வந்து இவரை மனம் மணக்கிறாங்க யார தலாவை மணக்கிறாங்க மணந்துட்டா கொடித்தகராறு வந்துருமே கொடித்தகராறு எல்லாம் நடந்தது பாத்தீங்களா பிள்ளைத்தமிழ் மீனாட்சி பிள்ளைத்தமிழ்னு சிங்கம் இல்ல கோடம்சால் பண்ணது ஏச அப்ப அவர் நான் கைலாயத்தில் வந்த விடைக்கொடி தான் வைப்பேன் பாண்டி நாட்டிலேன்னு சொல்லி இல்ல எங்க பாரம்பரியம் கயற்கொடி தான் என்று நான் சொல்லி இப்படி கணவன் மனைவி அடிச்சுக்கல என்னதான் செஞ்சாங்கன்னாரு ஒரு ஒரு சாமி இல்ல இந்த நம்ம இதுல சொல்லும் போது ஈரோட்டுக்காரங்களால தான் நான் கைலாயம் போனேன் அவங்க இப்படியாக அந்த கொடியை பற்றி சொல்லும் போது இங்க எனவே அப்போ நல்ல காரியம் செய்கின்ற பொழுது கொடி கட்டுகிறார்கள் அப்ப இந்த பொற்சுண்ணம் வெடிப்பதற்கு என்ன பண்றாங்களா இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் தேவேந்திர உலகத்தில் இருக்கிற கற்பக மரத்தையே கொடியா கொண்டாந்து நடுங்கடி அப்படின்னாரு அடே அப்பா கற்பகம் நாட்டி எங்கும் எடிச்சுடர் வைத்து எடிச்சுடர் அங்கங்கெல்லாம் நல்லா விளக்காங்கடி அகல் விளக்கெல்லாம் ஏற்றுவீங்கடி அந்த கொடியை சுத்தி கொடி ஏடு மின் அந்தரர் கோணையன் தன் பேருமான் ஆழியான் நல் வேலன் தாதி அந்தரர் கோன் இந்திரன் ஆயன் தெரியுது பெருமா தன்பெருமான் அவங்க அப்பா திருமால் ஆழியான் தன்பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை யாரு அந்த திருமால் நல் வேலன் தாதை வேலன் தாதை யாரு சிவபெருமான் <laughs> நல் வேலன் தாதை எந்தரம் ஆளுமையாள் கொடுநற்கு என்னையும் ஆளும்படியான அந்த உமையம்மை அந்த உமையம்மையாளர்களுடைய கணவனாக இருக்கிற அந்த முருக பெருமானுக்கு சிவபெருமானுக்கு ஏய்ந்த பொச்சொன்னம் ஏடித்து நாமி ஏய்ந்த பொச்சொன்னம் ஏய்ந்துன்னா அவன் திருமையில பட திருமேனியில படுற பொழுதி எப்படி இருக்கணும் தூய்மையா இருக்கணும் அழகா இருக்கணும் பாசனையா இருக்கணும் யாரு பிடிக்கிறோம் அவருக்குல்ல எனவே இப்படி எல்லாம் அந்த பக்தியோடும் அந்த அருமையோடும் பரதத்தோடும் சொல்லுகிறார்கள் காசனி மீன்கள் என்னது காசுன்னா ரத்தனம் இது சும்மா பத்தியே என்னடி வெறும் வளையல மண் வளையல போட்டுட்டு வந்திருக்க என்ன என்ன ரத்தன வளையல அதை போட்டு எதுக்கு போடுடி இப்ப போடாம வேற எப்ப போடுறது அப்படி இருக்கும்போது அவர் ஜல் ஜல்னு அதுவும் கையில அப்படியே வரும் அல்லவா மின்னும் அப்பெல்லாம் அந்த ஒளியும் ஒளியெல்லாம் இல்ல மக்கு பயிர் எடுத்தானோ அதை எடுத்துதான் எடுத்து சும்மா ஒரு சில எடுத்துட்டு இருக்கிறேன் இதுல எல்லாம் எடுத்திருக்கணும் பிரச்சனை திருவாசகத்தில் காணும் திருப்பச்சின்னம் ஒலியும் ஒலியும் போட்டெல்லாமே காசனி மீன்கள் அந்த ரத்தின வழியில் கூட பாருங்க சில வித எதுன்னு நீங்க ஆடி மாசம் அந்த மாதிரி பதினெட்டு இந்த மாதிரி நல்ல சும்மா சாதாரண வழியில் போட்டு வீட்டுல பார்த்துட்டு ஏண்டி அந்த பவுனில் எடுத்து போட்டுக்க என்ன போடி இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் படம் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த நல்ல சட்டை எடு அதை போடு ஏன் திருமணம் ஆன பிறகு மனைவி அப்படி சொல்லுவாங்க ஏதேனும் சட்டை எப்படி போட்டு போனா கூட ஏன் இந்த சட்டையை போட்டு போறீங்க அதெல்லாம் என்னதான் பண்ண போறீங்க கொண்டாங்க அதை அப்படின்னு வாங்கி அப்படிலாம் ஆசீர்வாதம் நடந்திருக்குது எனக்கு எல்லாம் ஆமா ஏன் அதெல்லாம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் போடுறதுன்னு அப்ப நமக்கு தான் அப்படி பண்ணும் ஏன் அதெல்லாம் புடவைலாம் படிச்சிருக்கிற வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிலாம் கட்டு அப்படின்னு அதெல்லாம் தான் பரஸ்பரம் அதனால இப்படி வருகின்ற பொழுது இந்த என்ன செய்யணுமா காச நீ மின்கள் உலக்கை எல்லாம் காம்பனி மீன்கள் உலக்கைக்கு கூட நல்ல அருமையான காப்பெல்லாம் போடுங்க வெள்ளி காப்பெல்லாம் போடுங்க ஏன்னா பெருமானுக்கு இடிக்கிற பொற்சுண்ணம் பொன்பொடி அதனால நமக்கு இருக்கிற ஏதோ கம்படிக்கிறோம் ஏதோ அடிக்கிறோம்னா எது வேணாலும் இருக்கலாம் அதனால அப்படி பண்ணுங்க உலக்கைக்கெல்லாம் காசனி உலக்கை எல்லாம் காசனி மின்கள் உலக்கை எல்லாம் காம்பனி மின்கள் இந்த காம்பு அப்படின்னு சொன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டாடையா நல்ல பட்டு துணி எடுத்து துணி நுண்ணில சாத்துறதா அதெல்லாம் அந்த அப்படி அப்படி கட்டி வச்சுட்டா அந்த கொலை வழக்கு இடிக்கும் போது நல்லா இருக்குமா காசு காம்பனி மீன்கள் கரையூரலை கரை உரல்னர் கரைனா கலங்கமுடைய உரல் நடத்துமில்ல கருப்பா இருக்கிற உரல் நல்ல கல்லு இப்படி இவங்க போட்டு மாதிரி இடிக்கிறதுக்கு அசையாது இந்த கல் நல்ல கருங்கல் நெருக்கமா அழகா இருக்க வளவளவுடன் இருக்கும் அல்ல அந்த மாதிரி அந்த கருங்கல் அந்த கருங்கல்லுக்கு கரையூரலை நேசமுடைய அறியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி நல்ல அவர் மீது அன்புடையவங்களை என்ன பண்ண தெரியுமா நின்று நிலாவுக என்று வாழ்த்தி என்ன செய்யணும் நாம் எடுக்கின்ற உரல் இந்த மாதிரி பணி செய்வதனால் இந்த உரல் நீடோடி வாழ்க இந்த உலக்கை நீடோடி வாழ்க இதனால் வருகின்ற பொடி நீடோடி என்னுடைய பெருமான் திருமேனியில் இருந்து அலங்கரிப்பதாக இப்படி எல்லாம் செய்கின்ற நமக்கு தீர்க்காயுசும் சிவஞானமும் எஞ்ஞானம் பெறுவதாக இருக்க இதான் மரங் மரங்கள்ல கடைசியா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னால ஆசீர்வாதம் வரும்போது இங்க இருக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் சிவஞானமும் தீர்க்காயுசும் நிலவுவதாக என்று சொல்லுவாங்க சிவஞானமும் தீர்க்காயுசுன்னு நீர் நிலைமிசை நீடு வாழ்வார் இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு அப்புறம்தான் அன்பர்கள் சாப்பிடலாம்னு சொன்னா தொடலாம் ஆமா வைத்தது கண்டனர் எடுத்தது கண்டிலிருந்து விடாங்க மகேஸ்வர பூஜைன்னா அது ஒரு தனி அமைப்பு அதெல்லாம் திருமடங்கள்ல தான் சொல்றோம் வேற அதெல்லாம் விட்டுட்டோம் திருமடங்கள் தான் கொஞ்சம் அளவு அப்படி அது கூட பழைய அமைப்புல இருந்து எவ்வளவு கொஞ்சம் அவங்க இறங்கி இருக்கிறாங்க ஏப்பா குரு பூஜை மகேஸ்வர பூஜைன்னு சொன்னா அந்த பருமாறு இடத்துல எது பருமாறுன்னு ஒரு பகிரணும் பொரியல்னா எங்க வைக்கணும் இந்த இடத்துல வைக்கணும் கூட்டு எங்க வைக்கணும் அப்புறம் பச்சடினா எங்க வைக்கணும் நேசமுடையடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி அந்த வாழ்த்தும் தெரிவித்து தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பன் சம்பர் கோயில் பாடி அவர் இருந்து பாடுவது திருப்பெருந்துறையில ஆனா திரு ஏகம்பம் கட்சி ஏகம்பம் வருது ஞாபகத்து வருது காஞ்சிபுரம் ஞாபகத்து வருது உள்ளத்துல வருது இல்லைங்களா எப்படிப்பட்டவரா தேசமெல்லாம் புகழ் எல்லா தேசமும் போடும்படியான ஆடும் புகழ்ந்து ஆடும் கட்சி திரு ஏகம்பன் தம்பன் கோயில் பாடி அந்த திருக்கோயிலையும் பாடி பாசவீனையை பறித்து நின்று பாடிப்பற் ஏடித்து நாமீம் இதை இடிக்க இடிக்க நமக்கு என்ன தெரியுமானாரு நம்முடைய வினையெல்லாம் நீங்கும்படி பாசவீனையை பறித்து நின்று நம்முடைய உயிரோடு கூடியிருக்கிற வினையெல்லாம் நீங்க பாடிப்பொற் சொன்னம் ஏடித்து நாமி அருமையா பாடியிருக்காங்க ஆனா இதெல்லாம் ஓதாமத்தில் பாடும்போது நீங்க அப்படி முயற்சி வேணா பண்ணி பாருங்க இது எப்படியா படிக்கலாம் அப்படின்னு கேட்டேன் எங்க மடங்கள்ல இருக்கிறவங்க வரலையே ஒண்ணும் நாங்கெல்லாம் நான் சோச சொல்லல இருக்கட்டும் இன்னொரு பாட்டு போலாமா போலாம் அதான் சொல்றேன் அருகடுப்பார் அருகடுப்பார்னர் இப்ப அருகம்புல் எடுக்கிறது பாருங்க இது கூட நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்றோமே அருகம்பல்லு கொஞ்சம் வச்சு அர்ச்சனை பண்றது நல்லது இருக்குன்னதெல்லாம் இதெல்லாம் எங்க நமக்கு கிடைக்குது கிடைக்க மாட்டேங்குது அர்ச்சனை பண்றதுக்கே கூட என்ன பண்ணோம்னா சமயத்தில் கிடைக்கலன்னா வில்வத்தை அப்படியே வச்சு வளர்த்தி வில்வம் ஆறு மாறும் அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோட அமரர் அதனால யாரு அருகெடுப்பாங்கன்னாரு இங்க ஒரு அருமையான பாட்டு அந்த பாட்டு பிரமன் திருமால் எல்லாம் நாலு மணிக்கு பாத்தீங்கன்னா எங்க இருப்பாங்க தீவிரகுண்டத்தில் இருக்க மாட்டாரு பிரம்மன் வந்து சத்தியலோகத்தில் இருக்க மாட்டாரு அதுக்கு முன்னே மூன்றரை மணிக்கே எழுந்திருச்சு குளிச்சு நீராடி நீரும் ஆடி நந்தவனத்துக்கு தானே போய் பூ பறிக்குமா எது பிரம்மணம் சிவ பூஜை செய்யறதுக்கு தெரியுமல்ல சார் அவங்களே சிவ பூஜையானார் ஆமா போற்றி என்பாள் முதல் ஆகிய போருளி நீங்க தான்ப்பா எல்லாம் தெய்வம் என்று சொல்லி அருகெடுப்பாராயனும் அறியும் சரி பிரம்மனும் அப்பாவும் பிள்ளையும் எடுக்கிறாங்க இந்திரன் என்னது அன்றி இந்திரனோட மரர் நந்தவனத்துக்கு வந்தாங்கன்னா பெருமாள் வருவாங்க பெருமாள் வருவாராம் இந்திரன் வருவாராம் தேவர்லாம் வருவாங்களாம் அந்த பூ படிக்கிறதுக்கு அப்படி வருகின்ற பொழுது நறுமூறு தேவர் அங்கள் எல்லாம் ஒரு அருமையான குறிப்பு பன்னெண்டு திருமுறையில் இல்லாத இங்கதான் இருக்கு திருவாசகத்தில் மட்டுமே தான் இருக்கு இந்த பூ பறிக்கிறது இந்த பொண்களும் போறாங்க அப்படி போ இது எவ்வளோ இது போய் வேற வேற பாட்டோ பொறிச்சொன்னு தானே பொறிச்சொன்னு தானே சரி அதில் போறாங்களாம் போயிருந்த பொழுது பூ பறிக்கிறதுக்கு இந்த பெண்கள் போனாங்க முதல்ல யார் வந்தாங்கன்னா திருமால் பிரம்மன் அப்பாவும் பிள்ளையும் வந்திருக்கு அப்புறம் பின்னால இந்திரன் தேவர்கள் வந்தாங்களா வந்தா இதுல வந்து தேவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பூ படிக்க மாட்டேன் முடியல ஏன் தனக்கு தலைவனா இருக்கிற இந்திரன் படிக்கிறேன் அப்புறம் திருமான் திருமால் எல்லாம் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் படிக்கும் போது இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு நல்ல பூத்து இருக்கிறதுல போய் உட்கார்ந்தோடனே அவங்க வந்துட்டாங்கன்னு கொஞ்சம் ஒதுங்கிக்க வேண்டியது ஒதுங்கிக்க வேண்டியது என்னன்னு இது சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ஏன்னு கேட்டா சரி இதுகள்லாம் வந்துட்டு இல்ல நாம எங்க பறிக்கிறது அது வாய்க்குள்ள பேசுவாங்களாம் அப்படி பேசிக்கிறாங்களாம் தேவர்கள் எல்லாம் என்னன்னு நாம பூ பறிக்கிறது குரல்ல வந்த முதல்ல அந்த ஆள் வந்தாரு திருமாலு அப்புறம் அவர் பையன் வந்தார் இந்திரன் வந்துட்டான் நாம எங்க பூ பறிக்கிறது சிவ சிவ நறுமுரு தேவரல் நறுமுரு நறுமுருன்னு வாய்க்குள்ள பேசிக்குது வெளியில சொல்ல முடியல சொல்லாமல் இருக்க முடியல நறுமுரு தேவரெல்லாம் இந்த பிள்ளைகளும் போயிருக்குது இதெல்லாம் பார்த்துருக்குது பாரடி தேவர்கள் எல்லாம் எல்லாம் பூ பறிச்சு இருந்தது திருமால் போனவனு எல்லாம் அப்படி ஒதுங்கிக்கிட்டு பிரம்மன் போனவனு ஒதுங்கிக்குது இந்திரம் போனா ஒதுங்கிக்குது ஒதுங்கிக்கிட்டு அன்னைக்கு நல்லா பூ பறிக்கும் நல்லா இருந்தது ஒதுங்கின போது மூஞ்சி பாரு ஏன்னா படியோரனும் இங்க வந்து பிராணன் எடுத்தான் இவனுக்கு தான் கற்பக சோலை இருக்குல்ல இந்திரனுக்கு ஏன் அங்க போய் படிச்சா என்ன கேடு சொல்ல முடியாது பெரிய எடுத்த விஷயம் பெரிய எடுத்த விஷயம் இந்த நறுமூறு தேவரெல்லாம் இப்படி எல்லாம் படிக்கிறாங்க ஏண்டி இதோட நாமும் படிக்க வேண்டியிருக்கு நாளைக்கு என்ன பண்ண தெரியுமல்ல என்னது நம்மில் எடுக்க ஒட்டோம் இதுக்கெல்லாம் என்னைக்கு எத்தனை மணிக்கு வருது மூணு மணிக்கு வருது நாளைக்கு சரியா ஒன்னு ஐம்பதுக்கு நம்ம வந்துடுறது என்னடி சொல்றீங்க சரி வந்துடும் நம்மில் பின்பல்லது எடுக்க ஓட்டும் சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க எவ்வளவு ஆட்டம்னு நாளைக்கு இவெல்லாம் வரணும் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு உடனே என்ன சார் பூ புதுல பூஞ்சோலையில பூவே இல்லை அப்படிங்கணும் ஏன் நாம எல்லாம் ஒரு மணிக்கு போய் ஒன்னம்பதுக்கு எல்லாம் எடுத்து பறிச்சுட்டு போகணும் முதல் பூ யார் படிக்கணும் நாம் முதல்ல இங்க சோலையில இறங்குவது யார் நாம் அப்படி இருக்கணும்டி சரி இப்படி பூ பறிச்சதுகளாம் காதாலையாவது கேட்டு வைங்க நம்மில் பின்பல்ல எடுக்க ஒட்டோம் அதனால அவங்க எல்லாம் நாளைக்கு நமக்கு பின்னால்தான் எடுக்கணுமா செறிவூடை மும்மதில் எய்தவில்லி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பெருமான் எப்படிப்பட்டவன் செறிவூடை மும்மதில் எய்தவில்லி மும்மதிலையும் எய்தான் திருபுரம் எரித்தான் திரு ஏகம்பன் என்று காஞ்சிபுரம் செம்பொன் கோயில் பாடி முருவல் செவ்வாயினீர் முருவல் செவ்வாயினீர் இவங்க பெண்கள் எப்படின்னா எந்த காரியமும் மகிழ்ச்சியோடு செய்யும் இந்த மகி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யாம் ஆமா சிவபுராணம் என்று இருக்குது தொண்ணூத்தஞ்சு வரி பாடியிருக்கார் மனுஷன் நமச்சிவாய வாழ்க ஆண்டாள் வாழ்க இதை விட படிக்காம இருக்கிறது நல்லது சரி இப்ப கூட நம்ம என்னன்னு கேட்டா இருபத்தஞ்சு பேர் நடத்த வேண்டியதா இருக்குதே எங்கப்படாது அதனால எப்படி இருக்குமா முருவல் செவ்வாயி நீர் நல்ல மகிழ்ச்சியோடு புன்முருளோடு இருக்கிற பெண்களே நீ என்ன பண்ணணும் நாளைக்கெல்லாம் எப்ப வைத்தணும் ஒன்னு ஐம்பதுக்கு வந்துடணும் தெரியுதா இப்படி இருந்து முக்கன் அப்பற்கு ஆடப்ப சொன்னம் ஏடித்து நாமே நாம யாருக்காக இடிக்கிறோம் பெருமானுக்கல்ல பெருமான் திருமணியில் இது படப்போகுது பெருமான் திருமேனியில படுதற்குரிய அந்த அருமையான பொடியடிக்கும் போது மிக்க மகிழ்வோடும் அதோடு கூட நல்ல இசையோடு கூடி பாடியும் ஆனா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்தும் வைக்கணும் என்று சொல்லி ஆடப்பொற்சின்னம் ஏடித்து நாமி ஆறாவது பாடல் வருகிறோம் முன்னே நான் சொன்ன மாதிரி ஒரு பெண் அல்ல பல பெண்கள் உரலும் உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் மேலாம் ஊரல் போதாதென்றி என்றி எல்லாம் கேளுங்க அப்படின்னா உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் இந்த மாதிரி இங்க மட்டும் இல்லப்பா எங்கெல்லாம் பெருமானுக்கு நறுமணப் பொருளை கூட்டுவார்களோ அப்படி கூட்டுகின்ற பொழுது இந்த மாதிரிதான் உலக்கு எடுத்து தான் செய்வார்கள் அப்படி செய்த கூட நம்ம வந்து இறைவனுக்கு செய்கின்ற பொழுது நாமே நம்முடைய கையினால் தான் செய்யணும் இதுல சில சில அப்படி தானா அந்த இயந்திரத்தில் செய்வதை யாரும் அவ்வளவு ஏற்றுக்கொள்ற பழக்கம் இல்லை செயற்பாடும் இல்லை எல்லா மிஷின்ல வந்தாலே பெரிய காரியமா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படிப்பட்ட அமைப்புல இருக்கு அதனால கையில உலக்கை எழுதிட்டு கொள்ளலாம் உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் எல்லாம் இந்த உலக்க எடுத்துக்கொண்டால் அவங்க தான் பெரியவர்கள் என்ன பெரியவர்கள் கேட்டா வயதினால சொல்லவர்கள் தான் ஆனாலும் செயற்கரிய செயல் செய்வதனால பெரியவர்கள் தன் கையினால் இருக்கிறார்கள் பெருமானுக்கு அதனால பெரிய உலக மேல ஆமூடல் போதாதென்றி பெருமானுக்கு இடிக்க வேணுமானா நாம ஏதோ இல்லையா அல்லது திருப்பரந்துறையில மட்டும் அடிச்சா போதாதடி உலகமெல்லாம் அடிக்கணும் உலக உலகமேலாம் ஊடல் போதாதென்றே காலக்க அடிய அவர் வந்து நின்றார் இந்த மாதிரி உலகை அப்படி இடிக்கணும்னு சொன்னா ஆள் தேட வேண்டியதில்லை அவர் அவர்கள் நிற்பாங்களாம் அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கையெழுத்து போச்சுன்னா நாங்க இடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா நாங்க அப்படி கையெழுத்தும் போது உங்களுக்கு கொடுக்குறோமா என்று இப்படி அதை எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று தங்களுக்குள்ள ஆர்வத்தினால அப்படியே பக்கத்துல சூழ நிற்கிறார்களாம் கலக்க பால பல அவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே இதுல சில இன்னும் சின்ன பெண்களா இருக்கிறது அது இடிக்க முடியாது ஆனா அதெல்லாம் பாரு அக்கா அடிக்கிறாங்க அம்மா அடிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்குது உம் எல்லாம் எதிர்காலத்துல இடிக்கணும் தெரியுதா இப்படி சமத்தல்ல அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம தலையாட்டிக்கும் சின்ன பிள்ளைகள் தானே எனவே அவர்கள் எல்லாம் கூட இருந்து பார்க்கலாம் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சொன்னம் ஈடித்து நானீம் நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நலக்கன ஒரு புதிய சொல் நாமெல்லாம் நன்மை பெறுவதற்காக நலம் நலம் பெறுவதற்காக செய்கின்ற செயல் இது அல்லவா அதனால அது நலக்க என்று இந்த மாதிரி நலம் பெறுவதற்காக செய்கின்ற என்ற ஒரு பொருளை உடைய நலக்கங்கிற ஒரு சொல் இல்லதான் திருவாசல இப்படி ஒரு சில அமைப்பு சில சொற்கள் அருமையா ஆறு பெறுவார் அச்சோவிங்கிறாரு இது ஓடுகிற சில அரிய சொற்கள் இருக்குது அதந்துவே என்றருளாயி அதந்துவே என்றருளாயி ரொம்ப அருமையா ஒரு பகுதியில அதந்துவே என்ன இருந்ததுன்னு வருத்தப்படாதா ராஜா எப்படி கண்கலங்கிற நான் இருக்கும்போது என்று சொல்லப்படாதாப்பா என்கிறார் அதந்துவி இந்த இந்த சொல்லெல்லாம் திருவாசல மட்டும் காணப்படுகிற சொற்கள் அதுல நலக்க நலக்கன்னா நாமெல்லாம் நலம் பெறுவதற்காக நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர் பாதங்கள் சூட தந்த நாள் மலர்னர் முன்னே சொல்லியிருக்கிறோம் நாள் மலர்னா அண்டலர்ந்த மலர் அர்த்தம் நாள்ங்கிறது இந்த பெரிய நான் போடணும் அது நீங்க நாள் மலர்ந்தன மானா வரும்போது முன்னால் இருக்கிற இல்லன்னாவானது மூணு சொல்லி இன்னாவா மாறும் அது இலக்கணம் இலக்கணம் அதனால பார்த்தா மூணுல எப்படி இருக்கும் நான் மலர் என்று இருக்கும் நமக்கு என்ன பண்ணணும் இந்த நான்கிறது ரெண்டு சொல்லி தான் நமக்கு தெரியும் இந்த நான்கிற மூணு சொல்லி இருக்கிறது தெரியாது ஏன்னா சொல்லு இப்பொழுது போயிட்டு அழகு என்ன நான் மலர் இருக்குது நாள் மலர் என்பதுதான் நான் மலர் என்றாயிடு நான் மலர்னா அப்பதான் அளந்தது இப்ப இப்படி அப்படி கால அப்படிதான் அது அந்த இது அந்த சுருளானது இப்ப ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் கொண்டு இருக்காது அப்படியே விரியுது லேசா அப்படி அந்த மாதிரி மலர்களை கொண்டு பெருமானி அணி அணிகிறோமா இல்ல நால்மலர் பா பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை என்னமோ தெலுங்கு ஒரு வாரம் இன்னொன்னு சொன்னேன் மலைக்கு மருகனினர் அது என்ன மலைக்கு மருகன் என்று சொன்னா மலையரசன் யாரு நம்முடைய பெருமானுடைய மாமனார் ஒருவர் மலையரசன் அவளுக்கு மகளாக தோன்றித்தான் உடைய தடாதகதிவியார் தோன்றினார் சரிங்களா மலையரசன் மகளாக ஒரு முறை தோன்றினார் அப்புறம் மலைத்து சோபாண்டியனுக்காக ஒரு முறை தோன்றினார் இங்கே இது வந்து மதுரையில அது வந்து மலையில தோன்றினால் யாருக்குன்னா யாருக்கு நிக்கிறான்னு கேட்டா சொல்ல முடியுமா இப்ப மலையரசன் மகளுக்கு ஒரு முறை மகளாக தோன்றினார் தோன்றினார் பிறந்தார் அல்ல பிறந்தார்னு பத்து மாதம் கருவில் இருந்து பிறக்கிறது தோன்றுதல் என்றால் தாமாக தோன்றுதல் ஆகவே மலையரசன் மகளுக்கு தோன்றினார் அதுபோல நம்முடைய பாண்டி நாட்டில மதுரையில மலைத்துச பாண்டியனுக்கு தோன்றினார் இன்னொருவருக்கு தோன்றினார் யாரு மூன்று பேர் தக்கனுக்கு பார்த்தீங்களா இவங்கெல்லாம் மூன்று பேரும் பெருமாட்டி எனக்கு மகளாக தோன்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அப்படி தோன்றியது ஆகவே நம்முடைய பெருமாட்டி மூன்று முறை தோன்றியிருக்கிறார்கள் யார் யாருக்காக ஒருவன் தக்கனுக்காக இன்னொருவன் இமவானுக்காக இன்னொருவன் மலை பாண்டியிருக்கான் இதுல முன்னோட நான் கூட சொல்லியிருப்பேன் நம்ம பதிவு ஆயிருக்கும் பதிவாயிருக்கும் இந்த மாதிரி மூவருக்கும் தோன்றியவராக இருந்தாலும் கூட நம்முடைய கூரோர் சுவாமிகள் திருப்பனந்தாளுடைய ஆதி கூரோர் சுவாமிகள் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடும்போது இந்த மூவருக்கும் தோன்றியதுல ஒருத்தரை பத்தி பேசல யார தக்கன ஏன் கேட்டா அவன் வந்து நம்முடைய மருகனாக நம் பெருமானை மதிக்காம இந்த பெண்ணையும் மகளா மதிக்காம அவன் வந்து கொஞ்சம் வெறுத்தான் அதனால அவன் நிகழ விட்டுட்டு மற்ற ரெண்டு பேரும் பதுசான மாமனாக அன்புடைய மாமனும் மாமியும் அது மாதிரி மலைத்துச பாண்டியனும் இருந்தார் அந்த மலையரையரும் இருந்தார் அதனால பாடும்போது தென்னற்கும் அம்பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடியருளி மீனாட்சியம் பிள்ளைத்தமிழ் நீ யாருக்கெல்லாம் தோன்றலம்மா ரெண்டு பேருக்கு தென்னற்கும் ஒரு மண்ணுலகத்துல மலையரசு பாண்டியனுக்கு அம்பொன் மலை மன்னர்க்கும் எங்கே இமவானுக்கும் நீ அப்படியா ரெண்டு பேருக்கும் தென்னர்க்கும் அம்பன் மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடியருளே அப்படி ஒப்பற்ற ஒரு மகளா தோன்றினியப்பா நீ செங்கீரை ஆடுவாயாகன்னு சொல்ற ஏன் தக்கனை விட்ட என்று கேட்டால் தக்கன் இந்த பெண்ணையோ மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைய மதிக்கல அதனால அவனை விட்டு விட்டு விட்டு விட்டு இந்த ரெண்டு பேரும் சொன்னார் ஆனாலும் நமக்கு குறிப்பிட புராண வரலாற்றுல மூன்று பேருக்கும் தோன்றியது என்பதை நாம் நினைக்கிறோம் எனவே ஆதலால் தான் மலைக்கு மருகனை அந்த இமவான் மலையில் இருக்கிற அந்த மலையத்துசனுக்கு <coughs> மருகனாக இருந்ததுனால மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்றுண்ணம் ஈடித்து நாமி என்றெல்லாம் அந்த பெண்கள் அவ்வாறு அந்த பெருமானை போற்றி கொண்டே இந்த மாதிரி அந்த பொற்றுண்ணத்தை இடித்தார்கள் அருமையான பாட்டு இப்படி செய்கின்ற பொழுது அந்த உடம்புல இருக்கிற அந்த பெண்களுக்கு நல்ல நகையெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதனால அந்த நகையெல்லாம் ஆடுதான் ஏன்னா இடிக்கும் போது சூடகத்தோழ்வாளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் கூழாமேலந்து ஆர்ப்ப ஆர்ப்ப சூடக சூடகம்னா கை இந்த முன்கை இந்த வளையல் கூட பெரும்பாலும் அவங்க போட்டுக்கிறது எல்லாம் அந்த முன்கையில தான் இருக்கும் இல்லைங்களா இங்கே நிறைய போட்டால் ஆடி பதினெட்டுக்கெல்லாம் இப்போ எல்லாம் போட்டுவாங்க நீங்கள் ஆடி பதினெட்டுக்கு போட்டுக்கிறதுன்னா அது முதல் நாள் முதல் நாள் ஒரு நாளைக்கு முன்ன வந்ததுன்னா ஆடி பதினெட்டு தைப்பொங்கல்னா எல்லாம் நல்ல பெண்பாலாக நிறைய விளையல் போகும் அப்பெல்லாம் மண் வளையல் தான் இல்லைங்களா ஏது இதெல்லாம் பொன் வளையல்லாம் கிடையாது ஆனால் போட்டால் ரொம்ப போட்டுவாங்க அப்படி போடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி இது இது வரைக்கும் அப்படி போட்டால் கூட இவங்க பெரும்பாலும் கைப்படி கீழே இருக்குன்றதுனால இவங்க எல்லாம் இந்த இந்த இடத்துல சூடகம்னு பேர் முன்கைன்னு அர்த்தம் இந்த முன்கையில் அந்த வளையல் அப்படியே நிறைய இருக்கும் ஒரு ஆறு ஒரு டசன் இதுல ஒரு டசன் ஒரு போட்டா எப்படி இருக்கும் அதுலயும் வந்து நயமா விற்கிற ஆட்கள்லாம் இப்ப சொல்லுவேன் பாப்பா என்னைக்கு அந்த ஒரு டசன் தான் போட்டுக்கும் அதுக்கு கொஞ்சமாவே பிடிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ஐஸ் அதெல்லாம் இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு இவங்க என்ன தெரியுமில்ல விலை குறைச்சுவாங்க நான் யாரு வந்தாலும் வாங்குறது இல்லையே நாங்க இவங்க கிட்ட தானே வாங்குறோம் என்ன அர்த்தம் நான் எல்லாம் குறைச்சுக்கன்னு அர்த்தம் இதெல்லாம் அவங்களுக்குள்ள நடந்துக்கிறேன் அப்ப நாளாங்கிறது பெரிய காரியம் இல்ல இப்ப நாள்னா ஒண்ணு ஒண்ணுக்கும் பயன் இல்லை அப்ப நாள்னாங்கிறது மிகப்பெரிய காரியம் அல்லவா அப்படி இருக்கும் அதனால அந்த முன்கையில் இருக்கிற வலையெல்லாம் என்னதுன்னா சூடகம் தோல் வலை ஆர்ப்ப ஆர்ப்ப போச்சு படிக்க மாப்பிள்ளைக்கு படிக்க தெரியுமா கிளிக்க தெரியுமான்னு ஒருத்தன் கேட்டானா மாப்பிள்ளைக்கு முன்னால சொன்னது அப்படி இப்படி இருந்தாலும் பின்னால சொன்னதை கட்டுக்கட்டா செய்வாரு நான் பழைய பழமொழி இல்லை கிண்டலுக்கு மாப்பிள்ளைய வரப்போறாரு சரி நம்ம மாப்பிள்ளை என்ன படிக்க தெரியுமா கிடைக்க தெரியுமான்னு மாமனார் கேட்டதுக்கு முன்னால சொன்னது அப்படி இப்படி இருந்தாலும் பின்னால சொன்னது கட்டு கட்டா செய்வார் அப்படிதான் அது மாதிரி நல்லது எனக்கு இந்த மருந்து நான் சாப்பிடுவேன் சூடகம் தோல்வாலை ஆற்ப ஆற்ப இந்த முன்கை வளையல் தோல் வளையல் இவையெல்லாம் அப்படியே ஒலிக்குதான் ஏன் நமக்கு இடிக்கும் போது தொண்டர் கூடாம் எழுந்து ஆர்ப்ப ஆற்ப அங்க இருக்கிற அன்பர்கள் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா பாருப்பா இந்த மாதிரி சின்ன பெண்கள் எவ்வளவு பயபக்தியோடு கூட பெருமானுக்கு பொற்று நடிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இறைவன் மீதும் பற்று இந்த மாதிரி அந்த இடித்து வருகின்ற பெண்கள் மீதும் ஒரு நல்ல அன்பு அவர்கள் எல்லாம் போடுகிறார்களாம் கூடாம் எழுந்து ஆற்ப ஆற்ப நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாத்தீங்களா இப்படி ஒண்ணு ஒரு பக்கம் இப்படி போட்டி இருந்தாலும் கூட சிலது என்ன பண்ணும்னா பாரப்பா இப்ப ஆண்டவன் வந்து அந்த பொன்பொடி கேட்கிறார இது இடிச்சுதான் அதை ஆண்டவனுக்கு போடணுமா இதெல்லாம் வேலை எத்த வேலை சும்மா இருக்க மாட்டானுங்க நல்ல வெறுவாய் வெறுவாய் மேல்ற மாதிரி அப்படி யாராவது நாலு பேர் கேட்டா என்ன அங்க சத்தம் கேக்குது வேலை எத்த வேலை பொற்சுண்டத்தை இடிச்சு அப்படியே ஆண்டவனுக்கு பொண்ணுன்னு சாமி வேலை இந்த வேலை இல்லை என்று சொல்லிட்டு சில பேர் நகைப்பா செய்யறானா அவங்க அதுவும் இவங்க காதல உள்ளது நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப ஊர்ல இருக்க நாலு பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா என்ன இப்படி எல்லாம் இந்த காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது வேலையத்த வேலை என்று அவங்க நம்மளை குறை சொல்றாங்க நாங்க என்ன பண்ணுவோம்னாரு நாமும் அவர் தம்மை ஆற்பதா ஆர்ப்ப நாங்க என்ன தலைக்க மாட்டோம்னாரு என்னன்னாரு இப்படி எல்லாம் ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யாம இருக்கிறதுக்கு ஊர் உலகத்துல ஒவ்வொருத்தரையும் போய் கால உள்ளுறாங்கல்ல மூணு நாளுக்காக மூணு நாலு ஆமா மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல் அல்லவா அதுக்கு சொல்றேன் அதனால ஆண்டம் விழுந்தா யார வணங்கணும் பெருமான வணங்கணும்யா என்னைக்கு பெருமான் காலி பெரும் வேலை வேகத்து போய் இவனுக்கு போய் என்ன தெரியும் தொங்கிடுறாங்க அதனால அவர்கள் நம்ம யாருக்கிறார்கள் ஏன் இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு நாம என்ன இருக்கிறது உண்டு உண்டு உண்டு நீ ஜென்மத்துக்கு நீ கொடுப்பட மாட்டேன் என்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எனவே அவன் பட்டியல் படி நம்ம வெறுக்க நம் பட்டியல் படி அவனை வெறுக்க இப்படி சகஜம் தானே அதனாலதான் நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப அவங்க ஒரு பக்கம் இருந்து விமர்சனம் பண்றான் நாம நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாம ஒரு பக்கம் விமர்சனம் பண்றோம் அவ்வளவுதான் இதான் உலகம் உலகம் அன்றும் என்றும் என்றும் இப்படித்தான் மாலையில போறோம் எவ்வளவு மகிழ்ச்சியா போவோம் அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்காகவே தானும் போக மாட்டான் போறவங்களையும் எல்லாம் போகுது நேரம் மோட்சம் அப்படியே திறந்துருக்கு இதுகளுக்கு பிரதோஷம் பிரதோஷம் இது கிண்டல் பண்ணதான் செய்வேன் நாலு பேரு நாம என்ன நினைக்கிறேன் கழுது இந்த பெருவியில இருந்து ஏழு ஏழு பிறவிக்கு எங்க ஊர் கூட போற போறான்னு சொல்லிட்டு நாம அவனை கிண்டல் பண்ணிட்டு போறோம் அவன் நம்ம கிண்டல் பண்றான் இது இயற்கையாக இருக்கிற அமைப்பு சரிங்களா அது இந்த பெண்பாலாருக்கும் ரொம்ப அருமையா ஏற்றி நம்முடைய மணிவாஸ் சொன்னார் நாடவர் நம் தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப பாடகம் மெல்லடி ஆர்க்கும் யா பாடக மெல்லடி ஆர்க்கும் அங்கை பங்கீனன் எங்கள் பராபரனுக்கு பெரியப்பா இதெல்லாம் யாரு கிடைக்கிறாங்க அப்படி கேட்டா பாடகம் மெல்லடி ஆர்க்கும் அங்கை எங்க அம்மா இருக்காங்களே உமையம்மையார் அவங்க பாடகம் பாடகம்னா காலனின்னு அர்த்தம் காலில் போட்டிருக்கிற சிலம்பு போன்ற அணிகள் அந்த சிலம்பு போன்ற அணிகள் எல்லாம் அவருடைய மென்மையான அடியில ஒழித்துக் கொண்டே இருக்குமா அப்படிப்பட்ட அந்த பெண் காலை உமையம்மை மங்கை பங்கீனன் அந்த பெருமாட்டி ஒரு மருங்கில் கொண்டவன் எங்களுடைய பெருமான் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோ